புரந்தரனார் ஒரு இப்ப பாருங்க சரியா அம்மை எப்ப இப்படி இதுன்னு நம்முடைய இந்திரன் என்ன ஆச்சு என்ன <laughs> ஆமா இவங்களே படாத பாட்டு படும்போது இந்திரன் என்னமா இருந்தார் என்ன செஞ்சான் தெரியுமா புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் தீபர சாப்பாட்டுல உட்கார்ந்த தேவேந்திரன் உட்கார்ந்தான் இங்க இந்த மாதிரி வந்து அக்னி முகம் போக வந்து இது மாதிரி ஒருத்தரம் போகும் போய் பார்த்தாங்க மெதுவா இங்க இருந்தோம்னு அடி விழுந்துட்டு பக்கம் குயிலாகி ஒரு மரத்துல போய் யாரு இந்திரன் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாச்சு அது தாத்தாவா இருந்தாலும் நம்ம பெருமானுக்கு காலத்தில் தூது போட மாட்டான் மக்குப்ப அப்படிங்களா புறந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று ஒரு குயிலாக தோண்டி மறந்தனில் ஏறினார் உந்தி இப்ப அதை கூட பார்த்திருக்காரு பெரிய பறவை பறவை என்ன பண்ணி சொல்லிட்டாரு அவன் எங்கேயாவது இருந்தா எவ்வளவு சுட்டுட்டானே என்ன பண்றது அதனால நல்லா அடர்ந்த மரம் இருந்தது அதனால அப்படியே ஏறி பத்து பத்து ஏறி இப்படியே பார்த்துக்கிட்டு மறந்தனில் ஏறினார் உந்தி பர இன்னொருத்தி அங்கே இருந்து வந்தான் அந்த இந்திர இந்திரங்கிறவ யாரு அப்படின்னு இவ எப்ப பார்த்தாலும் கடைசியில தான் வந்து கேட்பான் தேவர் இருக்காங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் தலைவன் அடி அம்மா அடி தேவர்களுக்கு தலைவனா இருக்க இந்திரன் தான் கூட போனாரு பின்னு அப்படின்னு அடே அப்படின்னு அவர் <laughs> கோன் என்று உந்தி பர அவர் பாருங்க பெஞ்சின வேள்வி யாத்திரனா துஞ்சினவா பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பற உந்தி பர நாம இதெல்லாம் சொல்லி இப்படி விளையாடுறமே நமக்கு என்ன பயன் தெரியுமினாரு அருமையா இந்த மாதிரி திருவாசகம் எல்லாம் படிச்சோம்னா நம்முடைய பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்லு நம்ம பிறப்பெல்லாம் போயிட முடியும் சிவபுராணத்துல சொல்லல ஆமா அதனால எனவே அந்த பிறந்த பிறப்பெல்லாம் போகும்படியா நீ இதெல்லாம் சொல்லுடி பிறந்த பிறப்பற உந்தி பர சரி இதெல்லாம் சொன்ன அந்த தக்கன் என்னானா இவங்கெல்லாம் வேலையில சாப்பிட்டவங்க சரி தக்கன் அவன் வேள்வியை வச்சு இதெல்லாம் செஞ்சானே துணி பிடிச்சி அவன் என்னன்னாச்சு இங்க வாயே அதான் சொல்ல நினைச்சேன் அப்படின்னாரு அந்த தக்கன் வேள்வி செய்து அப்படி முடிக்கிறதுக்குள்ள பெருமான் தன் சக்கரத்தை விட்டு அந்த தலையே தக்கன் தலையே போட்டுது டக்குன்னு தலை போன உடனே நஷ்ட ஈடு கொடுக்கணும் என்ன பண்றது ஒரு ஆட்டு தலையை தலையில வச்சுட்டு அது வரைக்கும் தக்கன் என்னன்னா மனித முகத்தோடு மனித அந்த தலையோடு இருந்தவன் இந்த வேள்விக்கு பிறகு அந்த உண்மையான மக்கள் தலை போய் ஆட்டு தலை அதனால இங்க இருந்து கீழெல்லாம் உடம்பு கைகாலெல்லாம் இருக்கும் மேல அம்மே என்னடா அது அக்கிரமமா இருக்குது சாப்பிட வாயா அப்படின்னா அம்மே அப்ப புள்ள போட வேண்டியதான் புள்ள போட அதனால அது சொல்றார் ஆட்டின் தலையை ஒருத்தி கேட்டா தக்கன் தலையை வெட்டினாரு நம்ம வீரபத்திர கடவுள் வெட்டினதுக்கு நஷ்டஈடு என்னடி கொடுத்தாரு நஷ்டஈடு இன்னைக்கு இன்னைக்கு சொல்றானு வந்த பயலுவா அப்பவே உண்டு என்ன நஷ்டஈடுனாரு ஒரு தலையை வெட்டிவிட்டோம் இன்னொரு தலை வைக்கணும் ஆட்டு தலையை வெட்டிவிட்டான் ஆட்டின் தலையை விதின்னு இங்க வந்து தச்சன் விதிக்கு தலையாக ஊட்டியவா பாடி உந்தி பர அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்ல இது வேணும் என்ன வேணும் கொங்கை கூழுங்க நின்று உந்தி பர நல்ல மகிழ்ச்சியா என்ன நல்லா கூத்து அடிக்கடி ஆக தக்கன் பொழிஞ்சான் பெருமான் வாழ்க அப்படின்னு சொல்லி கொங்கை கூடுங்க நின்று உந்தி பர ரொம்ப அருமை அப்படி உன்ன புகுந்த பகன் ஒளித்தோடாமே கண்ணை பறித்தவாருந்தி பர கருக்கட நாமலாம் முந்தி பர சூரியர்கள் பன்னிரண்டு பேர் என்றும் அதுல ஒருவனுக்கு பகன் என்றும் பெயர் ஒரு பொதுவான ஒரு விதி அல்லவா இங்கே அந்த பன்னிரண்டு சூரியர்கள பகன் என்ற ஒருவன் இங்க சாப்பிட வந்தான் இங்க இந்த வேள்விக்கு அவனை பற்றி சொல்லுகிறார் உண்ண புகுந்த எல்லாரும் எல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிடலாம் அடியாரில் எல்லாம் சாப்பிடலாம்னு சொன்ன பிறகுதான் சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா பந்தியில போனோம்னா பச்சவன்னே உள்ள விடக்கூடாது வைத்தது கண்டனர் இத்தது கண்டியிலன்னு கூடாது <laughs> அதனால சொல்லணும் அதனால எல்லாம் அடியாரெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லும் போது அந்த பகன்கிற சூரியன் அப்படி எடுக்க அப்படி எடுத்து போனானா உண்ண புகுந்த பகன் ஒளித்தோடாமே தன்னை பறித்தவாருந்தீபரு ரெண்டு கண்ணும் போட்டு சூரியன் பொதுவாக கண் இருக்க நமக்கே ஒளி கொடுக்கிறவன் ஆனா அவன் கண்ணியே பறிச்சுட்டாங்க வீரபத்திரவரும் அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது யாரு யார் சொன்ன அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அது போல ராத்திரில நிலா வருது அதுக்கு ஒடியா இருக்கும் தானே திருப்பகுமதியில் தன்மையோன் அதனால இந்த எல்லா பொருளுக்கும் இப்ப மண்ணினில் திண்மை இத்தனை பேரையும் தாங்குத இவ்வளவு பேரையும் தாங்க முடியாத அளவுக்கு இந்த இதுக்கு ஆற்றல் யார் கொடுத்தாங்க அந்த ஆற்றலையும் பகவான் தான் கொடுத்தாரு எனவே இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அந்தந்த ஆற்றலையும் தகுதியும் கொடுத்தது யார் பெருமான் அப்ப நிலம் தாங்கல நிலத்தை தாங்குகின்ற நிலத்தையும் தாங்குற விதம் ஐயா பெருமான் அதுபோல காற்று வீசல அந்த காற்று அந்த மாதிரி அப்படி அடித்துக் கொண்டு வருமாறு மேலாம் செலுத்துமாறு செய்ததும் பெருமான் தான் காலின் ஊக்கம் கண்டோன் காண்க எல்லாம் திருவாசல் இருக்கு எனவே இப்படியாக இந்த இவன் என்ன செய்தானா உண்ண புகுந்த பகன் ஒளித்தோடாமே தன்னை பறித்தவாருந்தி பர அதனால ஆச்சுன்னா கருக்கட நாம் எல்லாம் உந்தி பெற இந்த அருமையான விளையாடல்களை எல்லாம் நாம் வாயினால சொல்லுவதனால என்னன்னாரு நமக்கு கருக்கடும் கருன்னு என்ன இனி பிறப்பு கடும் பெருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்வாய் வெடி போல ஒரு காய் இரு காய் பல கோடியதாய் உடனாய் அவமே அகியாதி ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓதாருள் தாராய் இதெல்லாம் பண்ணார் அதனால நம்முடைய கருவெல்லாம் நீங்கணும்னா இது பிறப்பு கடனும்னா இதெல்லாம் நான் படித்தா கடமுடியும் தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் இது அவர் பாண்டதல்ல யாரோ நல்ல அன்பர்கள் பாண்டது எனவே கருக்கட நாமலாம் முந்தி பெற இப்ப நம்ம படைச்சாள் இருக்கா யாரு பிரம்மா நான்முகன் அவன் என்ன ஆனான் இந்திரன் ஆச்சு அப்பா எல்லாம் ஆச்சு என்ன இது என்னாச்சுனாரு இந்த பிரம்மா என்னைக்குமே தன் மனைவி அழைச்சிட்டு வர்ற பழக்கம் இல்லை யாரு மனைவி கலைமகள் அவர் வந்து அப்பா எப்படின்னு கேட்டா பெருமாள் இருப்பார் அவர் மார்பிலேயே அந்த அம்மா இருக்கும் அது கீழே அதுக்கு சேரே கொடுக்கல சேரே வேணான்ட்டுது நீ இப்படி சேர்ல உட்காருனாரு உம் இல்ல நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சிவ சிவ அப்படி இருந்தது சரிங்களா சம்பந்தி உடம்புலயே ஒரு கூரை கொடுத்தார் அந்த அந்த சம்பந்தி என்ன பண்ணுச்சுன்னா மார்பே இடமா கொடுத்தார் ஆனா புல் அப்படிலாம் கொடுக்கல யார் பெருமா கொடுக்கல என்ன பண்ணுது தலை தனியா தான் இருக்கும் அது தக்கன் வேணியில மத்தியான சாப்பாட்டுக்கு இவரை கூப்பிட்டதுனால நீயும் வாயேன்னா யார நாமகளை இல்லைங்க நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் போன எங்கேயாவது வந்திருக்கேனா கூட ஆமா சங்க இலக்கியத்திலேயே நாமகளை பற்றி குறிப்பே இல்லை சரஸ்வதியை பற்றி பிற்காலம் உள்ளதான் இன்னமும் தெரியல சரஸ்வதி பற்றி குறிக்கல அது மாதிரி நான் எங்கேயாவது ரொம்ப அடக்கமா இருந்து எல்லாருக்கும் அறிவு கொடுக்குற அம்மா அந்த அம்மா ஆனா அடக்கம் வெளியவே வரமாட்டேன் பெருமா என்ன பண்ணார் அட வா என்னைக்குமே வீட்டையே அடைஞ்சு கிடப்ப வா என் கூட வந்து நல்ல தக்கன் வெளியில அருமையான சாப்பாடு லாடு இவ்வளவு பெருசு அப்படின்னு அல்வா அல்வா எல்லாம் அப்படிலாம் இருக்கு குலோபஜான் உனக்கு என்னென்ன வேணும் பாரு அத்தனையும் வரிசையா இருக்குன்னு நீங்க என்ன இல்லவாண்ணா அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தேன் அழைச்சிட்டு வந்து ஒரு பெண் தண்ணியில உட்கார வைக்கலாம்ல அதுல என்னமோ என்ன பண்ணாரு கேட்டா எங்களுடைய உட்காருனார் என்னங்க அவங்க எல்லாம் பாக்குறாங்க அது அப்படி ஓரமா உட்காருவோம்னா இப்படி உட்காந்துட்டு அந்த பிறகு ஆண்கள் பந்தி இல்லை அதனால உட்காந்துட்டு தானும் மகள மனைவிமா அப்ப அப்படி சாப்பிட போகும்போது என்ன ஆச்சுன்னா வீரவா வீரபத்திர தேவர் ஒரு சக்கரத்தை விட்டார் அது என்ன ஆச்சுன்னா வேற யாரையும் பார்க்கல இவருக்கு அஞ்சு இருந்த அஞ்சு தலை ஒன்னு அடிச்சுது ஒரு தலையை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இந்த அம்மா உட்காந்து இப்படின்னா பாருங்க மூக்க இவர்கள் எடுத்துட்டு எப்படி ஒளியும் ஒளியும் பாத்தீங்களா நாமகள் நாசி இந்த வேடிக்கு போன சாப்பாட்டு போனதுனால என்ன ஆச்சுன்னாரு என்னைக்கு வராத பொண்ணு பதுசான பொண்ணு நாமகள் சரஸ்வதி அவளுடைய நாசி மூக்கு போட்டு நாசி கணவனுக்கு என்னாச்சுனாரு ஐந்திலே ஒன்று பெற்றானார் ஐந்திலே ஒன்று போயிற்று ஆமா வீரபத்திர அந்த தான் இந்த மாதிரி விட்டது சக்கரத்தை இல்ல இல்ல இல்ல பைரவர்னு சொல்றது உண்டு இது மாதிரி சொல்றது வீரபத்தருடைய அந்த இதனால ஒரு தலை போயிட்டு என்று சொல்வதும் உண்டு அது மாதிரி உண்டு புராண வரலாறு அதனால நாமகள் நாசி சிரம்பிரமன் பட பாருங்க கணவன் மனைவியா வந்த ரெண்டு பேருக்குமே அதுல அடி வந்துட்டு அவனுடைய மூக்கு போயிட்டு இவனுடைய ஒரு தலை போயிட்டுதான் சோமன் மூகம் பர சரி சூரியன் அம்மா முடியாச்சு பக்கத்துல யாராவது சந்திரன் உட்காந்துருந்தான் அவன் என்ன ஆச்சுனாரு யாரா ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருந்தது இந்த வாயில பருப்பு சாத்தி எடுத்து வச்சான் பாருங்க அப்படியே நெரிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் முகமே நெறிஞ்சு போயிட்டான் சோமன் இங்க சந்திரன் சந்திரன் இது இந்த பூரா ஒளிய ஒளிதான் சார் ஒளிய ஒளிதான் சோமன் முகம் நேரித்ததுந்தி பர இதெல்லாம் நாம் பாடுவதனாலே திருவண்ணாமல்லாம் இல்லை எண்ணுவதனாலே தொல்லை வீணை கட உந்தி பெற நம்முடைய வினையெல்லாம் நீங்க இது மாதிரி திருவாசகம் எல்லாம் படிக்கிறது நமக்கு பயனுது நமக்கு பயனுது நான் மறையோனும் அகத்தியமான் பட ஓம்படி தேடுமாறுந்தீபர நான் மறையோனும் அகத்தியமான் பட அங்க அப்படியான என்னன்னாரு பிரம்மன் இப்படி நான் மறையோன்னு மீண்டும் சொல்ற பிரம்மன் சொல்ற பிரம்மன் இப்படியே போக அந்த அகத்தியன்னா அந்த அகத்தியர் அகத்தியர்ல அந்த வேள்வி செய்த தலைவன் அவன் இப்படி அடிஞ்சு போக அந்த வேள்வி தலைவனும் சரி நம்ம நான்மகன் இவங்க எல்லாம் பட பூம்படி தேடுமாருந்தி பெற அவையெல்லாம் பார்த்தேன் இந்த சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்ப்பா போற கரையும் புண்ணியம் வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு பெருமானவே வணங்கப்பா இதெல்லாம் பெருமாள் மேல் பெருமாள் விட்டு அதை வணங்கினார் சரி இன்னையில இருந்து பிடிச்சிடறாங்க சிவபுராணத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஐயா இது மூணு வேலையும் சொல்றேன் சொல்றீங்களா யாரு யாரு போகும்படி தேடும் அவங்க எல்லாம் போற காரியம் போற காரியத்துக்கு புண்ணி வேணும்னா இதெல்லாம் படிக்கணும் எனவே பொம்பழி தேடுமாருந்தி பர இவ்வளவு எங்க நடந்தது புறந்தரம் வேள்வியில் உந்தி பர தக்கன் செய்த யாகத்துல பெருமாள்லாம் இருந்தவங்க அந்த பெருமாள்லாம் இருந்து கலந்து கொண்ட அந்த பெரிய வேள்வியில இவையெல்லாம் நடந்தது அப்படின்னு தக்கன சூரியனார் தொண்டை வாயினில் பக்கடை பாரி நெறித்தவாருந்தி பர முன்ன சொன்னது சூரியனுடைய அமைப்புல பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளு இப்ப பக்கா சூரியனே என்ன இதுல இந்த இதுல சூரியனார் தொண்டை வாயினில் பற்கடை பாரி நெறித்தவாருந்தி பர இந்த சூரியன் அப்படி சாப்பாடை போட்டு இப்படி சாப்பிட்டு இருந்தான் பாருங்க அவன் பல்லையும் தொண்டையும் நெரிச்சு விட்டான் யாரு வீரவாத <laughs> வீரபத்திர தேவர் அதனால போட்ட சாதம் வெளியில வந்ததே தவிர உள்ள ஒரு பருக்க கூட போகல இப்படி போயிட்டு இப்படி ஆமா வாரி நெறித்தவாருந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர அந்த வேள்வி அவன் செய்த தொடங்குனது முடியவே இல்லை நடப்புற பெரிய விபரீதாய் ஆகி போச்சு சரி அப்படி தக்கனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பாரு பாருங்க தக்கன அவனுக்கு என்னன்னாரு அவன் தலையே போட்டு அதான் ஆண்டு தலை வச்சாங்கன்னு சொன்னோம்லவா தலையே போச்சு அந்த தலை அப்படியே சுருண்டு விழுந்தது அவங்க மக்கள் எல்லாம் ஐயோ அப்பா தலையா அப்பா தலையா அப்பா தலையா இப்படி உருளுதே அப்படின்ட்டாங்க பாவம் தக்கனாரன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்க முடியாது அது மாதிரி ஆயிட்டுதான் மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற இப்படியாக தக்கனியாகும் அறிந்துபட்டது என்று சொன்னார் இதுவரைக்கும் வேள்வி பற்றிய குறிப்பு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக நம்முடைய உமா இவருக்கு பால் கடல் யாருக்கு தந்தார் ஓமன்னி முனிவருடைய பையன் ஓமன்னி முனிவருக்கு அந்த பார்க்கல் இருந்தார் ஏன்னா தாய் தந்தையார் தாய் தாய் இருக்கு அந்த இல்லாமல் மாறுது பால் கொடுக்க முடியாமினாலே இவர் என்ன பண்ணான்னு கேட்டா தானே பார்க்கல்லே கொடுத்தாராம் யாருக்கு ஓமன்னி முனிவருக்கு என்ன சொல்ற பாலகனார்கண்டு அன்றினர் என்று உங்க கிபிக்கு மூலம் விட்டுணும் அன்று முன்னை பழம் பொருத்தும் முன்னை பழம் பொருளே அவருக்கு போய் நீ உங்க கிபிக்கு மூலம் விட்டு குழப்பில போடுறான் அதனால காலம் கடந்து தன்னல் பாலகனார்கன்று அந்த ஓமண்ணி முனிவருக்கு பார்க்கடல் இந்திட்ட ஒரு குழந்தை பாருங்க பால் இல்லைன்னு அழுத உடனே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இந்த காலத்துல ஒரு பசுமாடு வாங்கி கொடுப்போம் அந்த காலத்துல அப்ப இப்ப பால் போடுறது வாங்கி கொடுக்க வேண்டியதான் பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பார்க்கிறல் பிரான் மாலுக்கு சக்கரம் அந்த செய்தவன் மன்னியதில்லை என்னும் ஆளிக்கு இந்த சித்தம் பலவீரமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானிக்கே பல்லாண்டு அருமையாருமை பார்த்தீங்களா பல்லாண்டுலாம் ஞாபகம் இப்படியாக அந்த பாலகனார்கன்று பார்க்கடல் இந்தித்த கோலச்சடையற்கே உந்தி பெற அப்படி இருக்கும்படியான பெருமானை நாம் நினைந்து நிறைந்திருந்து பாடினபடி என்று சொன்னார் இது வரைக்கும் வேண்டிய பாடியவர்கள் இப்பொழுது யாரை எதிர்பார்றார் பெருமான் செய்த கருணை இதை வந்து சைவல் தான் எப்படி சொல்லும் இதுவரைக்கும் செய்தது மரக்கருணை மரக்கருணை இப்ப அந்த ஓமன்ய முனிவரை கொடுத்தது அறக்கருணை அது என்ன அறக்கருணை என்றால் தீங்கு செய்யாத நன்மை செய்கின்றது நன்மை செய்கிற கருணை தீங்கு செய்ததும் கருணை தான் அதனால மரக்கருணை என்ன தீங்கு அப்பர் சுவாமி போற போகல சொன்னார் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் இப்படி சொன்னதான் அவங்க இருந்தான் ஏன் நினைச்ச பேர் திரு அண்ணாமலையாரே அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு உருவுறார் சார் என்னமோ பாருங்க அவருக்கு சில இடைஞ்சல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு அது எதனால தெரியுமா ஏ நீ செஞ்ச இடைஞ்சலுக்குரிய தீமையெல்லாம் இப்படியே எல்லாம் மைனஸ் பண்ணிடு என்னால ஜிம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால நிறைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் சில பேருக்கு இப்படி செய்யறாங்க ஏன் அவர் செய்த தீவினை எல்லாம் மிக எல்லாம் மைனஸ் ஆகுது நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அதனால இப்ப தக்கன் வேண்டியில இவ்வளவுதெல்லாம் செஞ்சது என்னன்னு கேட்டா ஒரு கால் என்னையா சிவபெருமான் கருணை கடல் தெரியும் பல்ல உடைச்சும் தலைய உடைச்சும் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னாரு என்ன தெரியுமாடா மரக்கருணை ஏன் அந்த பாவத்துக்கு அந்த மாதிரி தப்பு செஞ்ச செஞ்சதுனாலதான் இனி அந்த ஆன்மாவுக்கு புண்ணியம் வந்துடும் இதுவரைக்கும் இது வரைக்கும் மரக்கருணை சொன்னவர் இப்ப இந்த தம்பிக்கு சொன்னது அப்படி கோலச்சடையற்கே உந்தி பர அந்த பொண்ணு சொன்னா ஆமா புள்ள ஊட்டி பெற்றவங்களுக்கு அந்த அருமை தெரியும் கோமண்ய முனிவர் சின்ன குழந்தையா பால் பால் நழுச்சு அது உடனே பசுமாடெல்லாம் கட்டாம பால் கடலையே கொடுத்துட்டோம் அந்த தம்பி இப்ப இல்ல கடைசி வரைக்குமே பால் கிடையாது கடைசி வரைக்கும் பாலையே அமுதமா சாப்பிட்டு அது கொடுத்தாரு இப்படி அப்படி கொடுத்தாருனாரு அவர் ரெண்டு குழந்தை பெற்றவர் அந்த அருமை தெரிஞ்சது குமரந்தன் தாதைக்கே உந்தி பெற நம் முருகப்பெருமானுடைய அப்பா இல்ல அதனால அவர் குழந்தை ஊட்டி பெற்றவர் அந்த அருமை தெரிஞ்சது நல்லா கொடுத்தார் கோடி நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெற மீண்டும் பாருங்க எது அந்த நான்முகனுக்கு செய்தது இது இது வந்து எனக்கு என்ன படுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லப்படாது இப்படிலாம் இந்த பாலகனார்கண்டுங்கிற பாட்டு இந்த நல்ல மலரின் மேன்கிறதுக்கு அடுத்து பேரை நிறுத்திங்கிற பாட்டுக்கு அடுத்து கடைசி ரெண்டு பாட்டா இருக்கணும் பாலகனார்கண்டு என்பதும் ஏகாசமிட்ட என்பதும் ரெண்டு சேர்ந்து இருக்கணும் இந்த ரெண்டு பாட்டு பாருங்க நல்ல மலரின் மேல் தேரை நிறுத்திங்கிற பாட்டு ரெண்டு பாட்டு பாருங்க இது அந்த தக்கனாரண்டே தலையிலந்தான்ங்கிறதுக்கு அடுத்திருக்கணும் இருந்தால் மரக்கருணை முழுதும் தொகுத்திருக்கார் அறக்கருணை மட்டும் தொகுத்திருக்காரு பாருங்க இப்ப பாலகனார்கண்டுங்கிறது அறக்கருணை மீண்டும் மரக்கருணை நான்முகன் நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர அந்த மலை மேல இருக்கிற நான்முகன் இருக்கானே அவன் தலையை அறிந்தார் எதற்கு இந்த வேள்வியில வந்து கலந்ததுனால உந்தி பர உயிரால் அறிந்ததென்று உந்தி பர அதுல ஒரு பொண்ணு கேட்டா ஏயா அந்த தலையை அறிஞ்சத கத்தியிலையா கையிலையான்னு எவ்வளவு ஒருத்தி கேட்டா பொறி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நீ வல்லவனா இருந்தா நமக்கே புல்லும் ஆயுதமா இருக்கும் போய் அருவா எடுத்துட்டு வருவார அப்படின்னா அவ்வளவுதான் உயிரால் உயிர்னு நேகம் உயிரால் அறிந்ததென்று உந்தி கட்டி அப்படாலாம் வச்சுக்கோற போடி வீரப்பனா நீ முன்னாடி அடுத்தது பாருங்க ராவணன் ராவணனுக்கு இந்த வேள்வியில் இல்ல அந்த பொதுவா எங்கே அந்த கைலாய மலையை மேல மோதனது எல்லாம் அது பேரை நிறுத்தி என்ன பண்ணார் ரொம்ப ரொம்ப அருமை பேரை வேட்டிட்டே வந்தான ராவணன் பத்து தலை இருபது உடையவன் நேர அந்த கைலாய மலை வந்த உடனே அது நல்லா அடைச்சிருந்தது இந்த தேர் போறதுக்கு வழி இல்லை பார்த்தான் நான் தேர் ஓட்டுவது இந்த மலை தடுப்பது உம் அப்படின்னு இப்படி மீசையை இப்படி முறுக்கணும் முறுக்கு தேரை நிறுத்தி என்ன பண்ணது அதுதான் என்னைக்குமே அதிகப்படியா இருக்கக்கூடாதுங்கிறது ரெண்டு கை இருந்ததுன்னா மலை எடுப்பானே இங்க டெஸ்கே தூக்க முடியல ரெண்டு கையில மலை எங்க இருக்கிறது அந்த இருபது கை இருந்ததுனால அதிகப்படியா இருந்ததுனால விஷமம் பண்ணத்தான் தோணுச்சு என்ன பண்ண ரெண்டாவது ஆற்றல் இருந்தது அதனால இந்த மலையா என் பேரை அந்த காலை நான் தடுப்பது உம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிவாஜி நடிக்க சொல்லலாம் இப்ப அதுக்கும் ஆள் இல்லை என்ன இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்கிறதுக்கு ஓரளவு பக்தியும் கொஞ்சம் நல்ல அமைப்பு இருந்தவர் ஒரு ஆள் ஓ அப்படின்னு சத்தம் போட்டு மலை எடுத்தான் அந்த மலையை எடுக்க போனாராம் அப்படி மலை எடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றதென்று உந்தி இப்படி எடுக்க அப்படி போனான் பாருங்க பத்து தலையும் பக்கு பக்கு பக்குன்னு வினிங்க போச்சு இன்னொருத்தி கேட்டா ஏண்டி பத்து தலை போச்சு கை என்னாச்சுன்னு அடிவு இருபது மைத்ததென்று உந்தி பெற தலையும் பத்து போச்சு கையும் இருபதும் போட்டு ஆமா எவன் வரம் கொடுத்தானு உனக்கு இதெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்டவன் நீ வரந்தவன் கொடுத்த தலையில வச்சா நீ என்ன பண்ணும் இந்த கைலாயமலை தோண்டிய மாத்திரத்திலேயே நீ தேரை வந்தவன் சிவசிவா சிவசிவா நம்ம பெருமானல்லவா இருக்கிற இடம் என்று சொல்லிட்டு ஒரு பல்லானுக்கு முன்னே நிறுத்திட்டு வந்து காலெல்லாம் அலம்பிட்டு எல்லாய காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்றல்லவான்னு செஞ்சிருக்கணும் நன்றி உணர்வு இருந்தா இந்த மலை என் சக்கரத்தில் அகந்த அவ்வளவும் அதனால பத்து தலையும் இருபது கையும் அடிச்சாரு ஆணவம் இருந்தா எனவே இருபதும் இற்றதென்று உந்தி பெற இதெல்லாம் மறக்கறனே இனிமே ஒண்ணு ஏப்ப ஆகவே இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கு இந்த குறிப்பு அது பிறகு இங்க இருக்கு இப்ப நம்முடைய சூரியன் மேலே போகிறான் அவனுடைய வெப்பம் மிக ரொம்ப கொடுமையானதான் நீங்க அந்த சூரியனுடைய வெப்பத்தை நேர யாரு நடுப்பற தடுக்காம இருந்தோம்னா இந்த உயிரிலே இருக்காது அவ்வளவு வெப்பமுடையதான் அது என்ன செய்யறாங்களா சில தவ முனிவர்கள் இந்த சூரியனுடைய வெயிலை இங்கே மண்ணிலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு மேலே நேரப்பட்டதென்றால் மண் உயிரில் எதுவும் இருக்காது என்பது கருதி அவங்க என்ன செய்யற அந்த இருடிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தங்களுடைய தவ வலிமையினாலே தன் கையை அப்படி வச்சுக்கிட்டே வராங்களாம் எனவே இப்ப நேரடியான ஒளி நமக்கு சூரியனுடைய ஒளி இந்த முனிவர்கள் கைப்பட்டு அதன் பிறகுதான் அந்த தாக்கம் பெற்ற பிறகு அதை கொஞ்சம் தனிவா நமக்கு படுது இந்த தனிவான வெயிலே எப்படி இருக்குது இந்த ரெண்டு மாசம் போட்டோம் இப்ப நடக்குது ரெண்டு மாசம் போச்சு என்ன சட்டை போட முடியாது போட முடியாது அல்லவா இங்கேயே ஃபேன்ல என்ன எல்லாம் சட்டையெல்லாம் கழிக்கணும் அப்போ இவ்வளவு தூரம் தாண்டிய வெயிலே இருக்கு அந்த ரெண்டு பேர் தன் கையை ஏந்தி கொண்டே வருவாங்களாம் இப்ப சூரியனோடு கூட இப்படி ஒரு குறிப்பு எங்க இருக்குது பெருமுருகாட்டுப்படையில் இருக்குது அவங்க என்ன செய்வாரலாம் சூரியன் கதிரவன் சரியா ஆறு மணிக்கு உதிக்கிறான்னு சொன்னா இந்த முனிவர்கள் அப்படியே போய் தன் கையை அப்படியே அதை வச்சுவாங்களாம் அந்த ஒளிக்கு கீழே இவங்க கையில பட்ட பிறகுதான் கீழே வர வழிதான் நமக்கு வழி அதுதான் இதுவே இவ்வளவு வெப்பமா இருக்கு ஏகாசம் ரொம்ப அருமையா சொன்ன ஏகாசம்னா மேல துண்டு போட்டிருப்பாங்களாம் அந்த காலத்துல பழைய காலத்துல எங்க தந்தையாரெல்லாம் கூட சட்டையே கிடையாது எங்க கலெக்டர் வந்தாலும் சரி கவர்னர் வந்தாலும் சரி அருமையா வேஸ்ட்டு அது மேல ஒரு துண்டு எடுப்பா கட்டிவாங்க மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க நோ இது போய் எட்ட பொண்ணு மேல போடுவாங்க ஏகா ஆனா மேல் துண்டு இல்லாம வரமாட்டாங்க எப்படி சட்டை இல்லாம வரமாட்டோம் அப்படி மாதிரி மூணு துண்டு துண்டு வேஷ்டி அதுக்கு மேல நல்லா அந்த மாதிரி ஒரு வேஷ்டி நல்லா இடுப்புல கட்டிக்கிறது இன்னொரு துண்டு அருமையா நல்லா நீல இருக்கிற துண்டு நல்லா கீழே முது முதுகு வரைக்கும் பெறணும் அதோடதான் எங்க போனாலும் போறது கல்யாணம் காட்சியா அத்தனை சட்டை இப்ப எல்லாம் வந்தது இதெல்லாம் எவன் சட்டை பண்ணா ஒத்துணும் இல்லை இப்ப எல்லாம் சட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்கு அதான் ஆங்கிலேய ஆட்சி வந்த பிறகு ஏன்னா அவன் பணியில இருக்கிறான் அதனால அவன் இடிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் நாமும் இதை டை கட்டிக்கிறோம் அல்லவா அவன் செய்யறது தேவைக்கு இவன் செய்யறது காப்பி அடிக்கிறது ஆமா சத்தியம் அது அவன் அவனுக்கு அவன் வெயில் மழை நாளில் தாங்க முடியல அதனால இங்க கூட காத்து வருது அதனால என்ன பண்றேன் இப்படி வச்சு கட்டிக்கிறேன் உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு இங்க இங்க கட்டணும் டை கட்டணும் காப்பி அதை பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது எனவே இங்க என்ன சொன்னார் ஏகாசம் இட்ட ஏகாசம்னு மேலாட அந்த மேலாடை போட்டிருப்பாங்களா அந்த முனிவர்கள் அதனோடு தன்னுடைய கையை மட்டும் அந்த சூரியனுடைய ஒளி நமக்கு நேரா படாமல் இருப்பதற்கு தன் கையை வச்சிருப்பாங்க ஏகாசம் எட்ட அந்த மேலாடை போர்த்தி கொண்டிருக்கிற இருடிகள் இருடிகள் அந்த முனிவர்கள் போகாமி என்ன போகாமே அந்த வெப்பம் முழுமையாக நம் மீது தாக்காமல் ஆகாசம் காவல் உந்தி பெற அந்த ஆகாசத்துல சூரியன் வரும்போது தானும் வந்துகிட்டே இருக்காங்க சரி அவ்வளவு பெரிய வெப்பத்தை ஏனைய நம்போன்று இருக்கிற உயிரினங்கள் தாக்காதவாறு அவர் கை தாங்கிறார் அவர் கையை யார தாங்கிறது நம்ம முருகப்பெருமானுடைய பன்னிரண்டு கரங்களில் ஒரு கரம் தாங்குகிறது திருவாட்டுப்பட துக்கம் சேர்த்தியது ஒருகை குரங்கின் மிசி அசையது ஒருகை அங்கு ஒரு கை இருகை ஐயிரு வட்டமுடைக்கு வலம் பிரிப்ப ஒருகை மார்போடு விளங்க ஒருகை தாரோடு பொரிய ஒருகை கீழ்வியல் துறையோடு மீசை கொட்ட ஒருகை பாலின் பருமணி இரட்ட ஒருகை அந்த மீயர் விசும்பின் அவர்களுக்கு தர இன்னொரு உக்கம் சேர்த்தியது ஒருகை பன்னிரண்டு கரங்களும் ஆறு மூணு எப்படி இருக்குங்கிறத யார் பாண்டது திருமுகால் நக்கீரர் பாண்டது பிற்பால பதினஞ்சாம் நூற்றாண்டுல வெறும் என்ன ஏறுமையில் ஏறி விளையாடுமோ என்று பேசுகிறார் இப்படியெல்லாம் அந்த இருடிகளுக்கு காவலாக பெருமான் இருப்பாராம் எனவே நமக்கு வெப்பம் மாறாதவாறு அந்த இருடிகள் முடிவெடுத்து இருக்கிறாங்க அந்த முடிவு மேல அந்த வெப்பம் தாங்குற அளவுக்கு தகுதியை கொடுக்கிறது நம்ம பெருமான் ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் உந்தி பெற என்று நம்ம நமக்கு அந்த வெப்பம் வராம தாங்குற அந்த முடிவுடைய கையை நம்ம பெருமானுடைய அருள் தாங்குது ஏண்டி நாமடி கருணையில் கருணை அல்லவா நீட்டி வந்த ஆமா அது வரைக்கும் தான் காத்திராக்கும் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி அது அதுக்கு வரைக்கும் முன்னாடியே அதுக்கு மேலேயும் அவருடைய காவல் இல்லாத இடம் வேற எதுவுமே இல்லை போடி என்று பாடி இதெல்லாம் வேற யாரும் சொல்லல இப்படியாக இந்த பெண்களுடைய விளையாட்டு வகையிலே இந்தி இல்லை உண்டி பறக்கிற அளவுல இப்படி ராமச்சு விளையாடினார்களே இந்த திருவந்தியாரைத்தான் நாம் இங்கே நினைப்போம் இல்லைங்களா